ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون قال النبي عليه الصلاة والسلام إن أسرع السؤال إجابة دعوة غائب لغائب صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் அல்லாஹு சுகானவத்தான அவனுக்கு அனைத்து உபரிமைத்தார் கொள்ள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 அல்லாவால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தில எல்லா விடயங்களுக்கும் வழிகாட்டுகள் தரப்பட்டிருக்கின்றது நாம் வழக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் சரி இல்லாத வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் சரி தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற இன்னொரு முயற்சிகளில் ஈடுபட்டாலும் சரி ஏன் ஆட்சி அதிகாரங்களில் நாம் ஈடுபட்டாலும் இவைகள் அனைத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அழகான வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றது நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான நிலைமைகளை நாம் எதிர்நோக்கோம் சில நேரம் இன்பமான நிலைமை சில நேரம் துன்பமான நிலைமை சில நேரம் சந்தோஷமான நிகழ்வுகள் இன்னும் சில நேரம் கவலையான நிகழ்வுகள் உலகத்துடைய வாழ்க்கை அல்லா அவ்வாறு தான் ஆக்கி வைத்திருக்கின்றான் உலகத்துடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி கவலை பிரச்சனை ஒன்றுமே இருக்கக்கூடாது என்றால் அது சுரக்கத்துடைய வாழ்க்கையை தான் அவ்வாறு இருக்கலாம் உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லா இரண்டையும் மாற்றி மாற்றி கொண்டு வருவான் சில காலம் இன்பம் என்றால் இன்னும் சில காலம் துன்பம் சில காலம் சந்தோஷம் என்றால் இன்னும் சில காலம் கவலை சில காலம் ஆரோக்கியம் என்றால் இன்னும் சில காலம் நோய் இவ்வாறு அம்மா சுகாதார உலகத்துடைய நிலைமைகளை மாற்றி மாற்றி கொண்டு வருகின்றார் அவர்கள் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி அந்த நிலைமைகளின் போது முஸ்லிம்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள் மக்காவிலே பிரச்சனையுடன் வாழ்ந்தார்கள் எதிர்ப்புடன் வாழ்ந்தார்கள் பலவிதமான அச்சுறுத்தல்கள் பயமுறுத்தல்களுடன் வாழ்ந்தார்கள் அப்போதும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் அதற்கு வழிகாட்டினார்கள் மதினாவுக்கு சென்று மீண்டும் எதிரிகளுக்கு பத்தனை மக்கா முழு மக்காவுடைய வெற்றி முஸ்லிம்களிடம் கொடுத்த நேரத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் நபி அவர்கள் வழிகாட்டினார் மேலும் பெரியார்களே சகோதரர்களே நாம இதை சொல்ல வருகின்றோம் என்றால் சமீப நம்முடைய நாட்டுடைய சில அசம்பாவிதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாத்திற்கு எதிராக அல்லது புனிதமான குரானுக்கு எதிராக இது நம்முடைய உயிரை கூட நேசிக்கக்கூடிய நம்முடைய நம்முடைய அம்மா அந்த அம்மா இந்த மாதிரியான எந்த ஒரு நிகழ்வுகளும் நடக்காது இது நேற்று முந்தநாட்டு படுத்தா போட்ட ஒன்றல்ல கடந்த எத்தனையோ வருட காலமாக நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் அல்லாமல் படுத்த அவை போட்டுக் குறிப்பாக கொண்டுதான் இருக்கிறது மிக பெரிய சகோதரர்களே இந்த மாதிரி ouro amiana That's what my ஏற்றுக்கொண்டவர்களை ஒரு காப்படியில் இருக்கும்படி எனக்கு ஏதாவது ஒரு வகையில நீ விடுதலை தந்துவிடு என்று அந்த ஐயோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதில் ஒரு நீங்க கொழுப்பு பெருகி கால்களால பூமியில அடியுங்க அதுல அவர்கள் பூமியில் அடிக்கின்றார்கள் கால்களால அடித்திடத்திலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட இந்த நீரால நீங்க குடியுங்க இந்த நீரால நீங்க குடியுங்க அந்த நீர் இன்று வரைக்கும் ஈராக்ல ஒரு பகுதியில் இருக்குது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ் உத்தரவை கொண்டு அனுப்பி இருந்தார்கள் அந்த கிணற்றிலிருந்து இன்று வரைக்கும் நீர் அல்லாஹ் கூறுகின்றார் குளிர்ச்சியான நீர் இந்த நீரின் மூலமாக புளியுங்கள் புளியுங்கள் இன்று வரைக்கும் கடும் உஷ்ணமான நேரத்தில் கூட அந்த கிணற்றுடைய நீர் மட்டும் கடும் குளிர்ச்சியாக இருக்கும் என்று பார்த்துவிட்டு வந்தவர்கள் நேரடியாக பெரியார்களே சகோதரர்களே அதற்கு சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்தான் அந்த ஆட்சியை அவர்கள் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆட்சி அந்த துஆவையும் அல்லாஹ் இதுதான் அவர்களுக்கு மனிதர்களுடைய ஆட்சி மட்டுமல்ல மிருகங்களுடைய பறவைகளுடைய ஆட்சி மட்டுமல்ல செடிகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு ஆட்சியை அவர்கள் கேட்கின்றார்கள் அதன் மூலம் அல்லாஹு சுகானுவத்தால கொடுக்கின்றார் மேலான பெரியார்களே சகோதரர்களே எந்த அளவுக்கு இருந்தால் அதன் ஐந்து அலைவு சலாத்து அவர்கள் கேட்ட துவாவும் வித்தியாசமானது 啊，这里研究中的很多人。 சூரத்துல் அதற்கு பின்னால் சூரத்துல் மாயிதா மாயிதா என்றாலே மரபை மரபை என்ற பெயர் பெரிய ஒரு சூறாவை அல்லா இறக்கி அந்த சூறாவை இந்த மர மேலான பெரியார்களே சகோதரர்களே அதற்கு ரசூலுல்லாஹி பல பிரச்சனைகளை கொடுத்தான் பலவிதமான சோதனைகளை கொடுத்தான் விரோதிகளின் அவர்கள் மஸ்ஜிதில் நபவியுடைய மிம்பர்ல பொதுவா ஓதிக் கொண்டிருக்கின்றார்கள் பயங்கரமான வறட்சி சூடு பல மாதங்களாக மழையே இல்லை நபியர்கள் பொதுவா ஓதிக் பொழுது ஒரு கலாவாக்கி எழுப்புகின்றார் யார் சூழல்லா அழகன் மால் யார் சூழல் என்பதையே வைத்து நபி அவர்கள் கையை அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்று முழு மதியினாவோட எங்கேயுமே நேரத்துடைய கூட்டம் அறிகுறியே செயல்பாடுகிற நதியவர்கள் வாக்கேற்க ஆரம்பித்ததுதான் தாமதம் ஆங்காங்கே பெரிய மலைகளை போன்ற வேக கூட்டங்கள் அங்கிருந்து வந்து அந்த இந்த மாதிரியான மசிதிகள் இல்ல அந்த ஈட்ட பல ஈட்ட மர மட்டைகளால கூரை மூடப்பட்ட பல இடங்களில் ஓட்டை நிறைந்த மசிதும் தான் மின்பரும் தான் அதை சதியல்லாவும் அறிவிக்கிறார்கள் நவீன விட்டார்கள் ஜும்மாவுடைய தொழுகையில் தொழுக வைத்து முடித்து விட்டார்கள் அன்றைய தினம் அதை நிற்கல அடுத்த நாள் நிற்கல மூன்றாவது நாளும் நிற்கல ஒரு வாரமாக தொடர்ந்து அடுத்த வாரம் ஜும்மா சகோதரர்களே இது ஒரு உதாரணம் அல்ல இது கேட்டீங்க அதே மாதிரி இருந்தா அம்மா அவங்களுக்கும் தருவானாங்க ஒரு மலக்கு அவருடைய தனிமாக்கிலிருந்து கூறிக்கொண்டே இருப்பார் என்று அதற்கு சூழலாகி செல்லமா வணிகர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த அல்ஹம்துலில்லா துஆவின் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது இருபது வருடங்களுக்கு முன்னால பாகிஸ்தான்ல முதலாவது அணு தொண்ணூத்தி எட்டுக்கு முன்னால் அவர்கள் அணுவையும் சோதிக்கல மூணு இருக்குது உலகத்துடைய ஆறு வருடத்து நாடுகளுக்கு உள்ள அணு ஆயுத மாவட்டத்தில் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஐந்தாவது மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிக முக்கியமான நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட பெரும் பெரும் விஞ்ஞானிகள் ஒன்று சேர்ந்து முதலாவது பயங்கரமான ஒரு பாலைவன புயல் காற்று வீச ஆரம்பித்து விட்டது எங்களோட பெரிய யோசனையில இந்த நாள எங்களாக நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட மாதிரி இந்த அணு ஆயுத ரொக்கெட் அனுப்ப முடியாமல் போய்விடுமோ நாம் இதில் போட்டியிட்டு விடுமோ என்று எல்லோரும் பெரிய ஆழ்ந்த கவலையில் இருந்த நேரத்தில் அந்த நூற்றி ஐம்பது விஞ்ஞானிகளுடைய தலைமை விஞ்ஞானி டாக்டர் முபாரக் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறார் ஒவ்வொருவரும் பெரிய இவர் மாத்திரம் பொது செய்து விட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு துவாவுடைய ஈடுபடுகின்றார் சில தேவியா சொன்னாங்க காலத்தை இது டெக்னாலஜியுடைய காலம் தொழில்நுட்பத்துடைய காலம் அதை பயன்படுத்தி வேறு ஏதாவது செய்யலாமா என்று இந்த ஆனால் அந்த பெரியவர் சொன்னாரே இல்லை நீங்க துவாவை சாதாரணமாக நினைக்காதீங்க அதில் சூழ்நிலை அந்த டாக்டர் முபாரக் சமரசம் என்று சொல்லக்கூடியவர் துவாசை ஆரம்பிக்கின்றார் சில மணி நேரம் கூட கலையல்ல அந்த பாதை பண்ணக்கூடிய புயல் காற்று நின்று அதே தினத்தில் அவர்களுடைய அந்த அணு ஆயுத ரொம்பத்தை அனுப்பி உலகத்தில் ஒரு ஆறு இஸ்லாமிய வல்லரசு என்ற பட்டத்தை பெற்றார் இதை சொல்ல வருகின்றோம் என்றால் முதலாவது நமக்கு இதில் நம்பிக்கை வேணும் நாங்கள் நம்பணும் துவா பெரிய ஒரு ஆயுதம் நிறையவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நிறையவர்கள் ஈடுபட்டார்கள் நிறைய சோழர்களை பல கட்டங்களில் நிறையவர்கள் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் என்ன பெரியார் கணேஷா அவர்களே துவாவோடு ஈடுபடுவதோடு மட்டுமல்ல துவா குதிசி அந்த அதிச குதிசியில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் உங்களுடைய தலைவர்கள் அல்லது உங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்லது மன்னர்கள் அவருடைய உள்ளங்களில் உங்களை மீதுண்டான அன்பையும் இறக்கத்தையும் கருணையையும் நாம் கொண்டு விடுவோம் அதற்கு மாற்றமாக ஓய்ந்த அறிவாக இந்த அரசோனே உங்களுடைய தலைவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களில் பழிவாங்கக்கூடிய தன்மையை நான் போட்டு விடுவேன் இப்பொழுது எத்தனையோ உங்களை பிரச்சனை பிரச்சனை முழுவதும் நீங்க உங்களை திருக்கிறீங்க சீராக்கிறீங்க உங்களோட தலைவர்கள் மன்னர்கள் ஆட்சியாளர்களுடைய ஆபத்திலிருந்து நான் உங்களை பாதுகாப்பேன் என்று அல்லா கூறுகிறார் ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால நம்முடைய தர்காசோடு ஏற்பட்ட அந்த இசைகளுடைய நேரத்தை நாங்கள் பார்க்கலாம் அன்பு இல்லா மூட நாட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் தயவு செய்யுங்க விசாரிக்காதீங்க இந்த காது சாதாரணமாக்கான பயங்கரமான விஷய மிக மோசமான விஷய வாழக்கூடிய இடம் இங்க இல்ல வேறொரு இடத்துல போய் நீங்க வரணும் நம்பினாங்க அல்லாஹ் மாதிரி நாங்க வாழ நம்முடைய வாழ்க்கையுடைய

பேசுகிறார்கள் விஷய ஜந்துக்கள்கிட்ட பேசுகின்றார்கள் அவருடைய ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஒரே இமா முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவருடைய சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்த formulario de amigos personal. இந்த தஜ்ஜால் ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்டார் அவர்களை கண்ணால் பார்த்தார் பைதாராஹு அதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய விரோதியான இந்த தஜ்ஜால் ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்ணால் கண்டு விட்டார் நாவகமா எதுவும் மில் உப்பிமா தண்ணீர்ல உப்பு என்பதை போன்று அவனுடைய பின்னாக்கிரை அந்த உடல் கரைய ஆரம்பித்துக் கொள்ளும் அவர்களை அப்படியே விட்டுவிட்டால் அவர் முழுமையாக கரைந்து விடுவான் ஆனால் அல்லாவுடைய ஏற்பாடு இவர்களுடைய அந்த இடத்துல அந்த இடத்துல பாப்பையும் அந்த அலைஹிஸ்லாம் அவர்களை வெட்டுவார்கள் கொள்ளுவார்கள் என்று நபியவர்கள் சொன்னதோட மட்டுமல்ல சொன்னார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறையாக வரமாட்டார்கள் இன்று இந்த உம்மத்திலே உள்ள ஒரு மனிதராக தான் வருவார் அவருடைய மூச்சின் மூலமாக காவிரிகள் மரணிக்கலாம் என்றால் அவரை பார்ப்பதன் மூலமாக சென்றால் மரணிப்பார் என்றால் கரைவார் என்றால் இந்த ஆன்மீக சக்தி என்னவென்று சொல்வது வேளாண் பெரியார்களே அன்பிற்குரிய நாளாங்களே சகோதரர்களே அதனால மற்ற முயற்சிகளை செய்வதோட துவாவிலே நாங்கள் ஈடுபடவும் துவா

பாப்பா உமா நோய் இருந்தாலும் துவா செய்வாங்க மகன்ல மகள்ல படிப்புக்கு துவா செய்வாங்க மகள்ல மகன்ல நல்ல சம்பந்தம் மாப்பிள்ள பொங்கலுக்கு ஒரு மணி துவா செய்வாங்க வறுமையில கடைக்கு ஒரு மணி துவா செய்வாங்க உள்ளார்ந்தபடி நானும் நீங்களும் மனசாட்சியை தொட்டு பார்க்கணும் நாங்க தனிப்பே இல்லை உங்களுக்கு துவா செய்யறோமா நாட்டுக்காக மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே தனிமையில கேட்டா யாருக்கும் தெரியாது யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரியான அமல் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால பல பெண்மணிகள் இருக்கிறாங்க உணவுகள் இருக்கிறார்கள் நோயாளிகள் இருக்கிறார்கள் சிறுவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய இளைஞர்களை பார்த்து துவாக்களை மறுப்பதில்லை ஆனால் அதிகால தொழுகையோட குணத்தோடு மட்டும் நாம் நிறுத்திக் கொள்ளாமல் மற்ற ஒரு மக்களான கோப்பை பிடித்து மற்ற நம்முடைய சொந்த விஷயங்களுக்காக எப்படி எப்படி நிறுத்திக் கொள்ளாமல்

அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவனை மன்னிப்பாயாகும் உள்ள இஸ்லாமிய நிலைமைகளும் சீராக்கி வைப்பாயாகும் இந்த விஷயத்திலும் எங்களோட கோபம் அடிப்படையில் எதிர்ப்பு நாங்கள் வாழ்வோமையாகலாம் அதற்கு அவர்களை நான் முஸ்லிம்கள் கண்டிக்கவும் தண்டிக்கவும் வருகிறார்களா ஏற்படுத்தி வைப்பாயாக சகல இன மத ஏற்படுத்தி வைப்பாயாக உலகத்தில் வாழ்க்கான உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்லவர்களாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் சொர்க்கத்தை தந்திருவாயாக ஆமீன் ஆமீன் யாரப்படாதவீன் ரஹ்மத்தே ஆஹமராஹிமீன்